الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء نبينا محمد صلى الله عليه وسلم الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين تركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل وجهة هو موليها فاستبقوا الخيرات أينما تكونوا يأت بكم الله جميعا إن الله على كل شيء قدير وأن أم المؤمنين زينب بن جحش رضي الله تعالى عنها قالت قلت يا رسول الله أنهلك وفينا الصالحون قال نعم إذا كتب القدر رواه البخاري புகழ் அனைத்தும் அல்லாவுக்கு அல்ஹம்துலில்லா பலவாசும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த எங்கள் தலைவர் செய்தனா முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம மகாபாசு சாபியங்கள் கலாச்சாரியங்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டானதாக என்று கூறிய பின் புனியாஜிமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் அல்லாமுடைய மனதிலே ஆளுக்காக வந்து இருக்கின்றோம் என்ற யாத்திகாவுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாமின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹால எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமானதும் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் எவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தத்துவாவை கொண்டு நல்ல பிரதேசம் செய்கின்றேன் அண்ணாந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய கிருமையினால் நாங்கள் ஷாபான் மாதத்தை அடைந்து அதிலே முதலாவது பத்துவாவிலே வைத்திருக்கின்றோம் ரசூல்லாஹி செல்லலாம் அடைந்து செல்லும் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை அடைந்து விட்டால் அதனை அடுத்து வரக்கூடிய ரமபான் மாதத்திலே அல்லாவுக்கு விருப்பமான நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக அல்லாவால் விதியாக்கப்பட்ட நோன்பை நோக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக ஷாபான் மாதத்திலும் அதற்கு ரசூலுல்லாஹி செல்லலாம் அலைந்து செல்லும் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் புகாரி கடிப்பே வரக்கூடிய ஒரு விவாயம் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان حضرت رسول الله صلى الله عليه وسلم ரமலானிலே நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி தன்னை பயிற்சி பெற்றுக் கொள்வதற்காக அதிகமாக ஷாபான் மாதத்திலே நோன்பு நோக்கார்கள் என்பதை ஹசரத் ஆயிஷா ரவி எல்லாம் அண்ணா அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய ஒரு நடைமுறையை கூறுகின்றார்கள் இந்த ஷாபான் மாதத்தை அடைந்து விட்டால் அதிகமாக தங்கள் இருந்தது என்பதற்காக ஷாபானிலே சகாபாக்கள் குரானிலே அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் அதே போன்று தங்களுடைய வருட ஜக்காத்தை கணக்கிட்டு ஷாபானுடைய மாதத்திலே சில சகாபாக்கள் நிறைவேற்றி விடுவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய வேலைகள் இந்த ஜக்காத்தை பெற்று அந்த ரமதானிலே நோன்பு நோக்க வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமான அமலர்களிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சரப்பு சாலை இந்த சாதான் மாதத்திலேயே இவ்வாறான நடைமுறைகளை கையாளுவார்கள் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சாதான் மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற முக்கியமான இரண்டு விடயங்களை எங்களுக்கு ஞாபகம் செய்கின்றது இஸ்லாமிய வரலாற்றிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன இருந்தாலும் இந்த ஷாபான் மாதத்திலே முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த இரண்டு நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக கொள்கின்ற போதும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்கள் அவற்றிலே பொதிந்திருக்கின்றன இதிலே இந்த மாதத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் தகவீலுள் கிபிலா என்று சொல்லக்கூடிய கிபிலாவுடைய திசை மாற்றம் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்கள் முன்னோக்கி தங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு திசை இருக்கின்றது ஆனால் உங்களுக்குரிய திசை இந்த திகுலாவாக இருக்கின்றது ஷாபான் மாதம் இதில் இரண்டாம் ஆண்டு இதில் இரண்டாம் ஆண்டு சவான் மாதம் அவர்கள் சுமார் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் முஸ்லிம்களுடைய முதல் திபலாவாகிய ரைசுல் முகத்து மசுதல் அப்சாவை முன்னோக்கி தொழுதார்கள் அவ்வாறு சூழ்நிலை செல்லலாம் அழைவு செல்லும் அந்த ஐபாதத்தை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே யகூதிகள் ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் இந்த முகம்மது சல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் எங்களுடைய சிபிலாவை முன்னோக்கித்தான் தன்னுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்றான் காலப்போக்கிலே அல்லாஹ் பாதமாக்க வேண்டும் காலப்போக்கிலே இந்த முகம்மது எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார் என்பதாக எழுதிய ஒரு கதையை கட்டி விட்டார்கள் முதலத்து ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலைவு செல்லும் அவர்களுக்கு இந்த கதையின் மிகவும் மனவேதனையை கொடுத்தது ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலைவு செல்லும் அடிக்கடி வகை வருவதை எதிர்பார்த்திருந்தார்கள் அதிகமான நேரங்களிலே வானத்தை முன்னோக்கியவர்களாக இருந்தார்கள் இந்த கதையினால் ரசூதுல்லாஹி செல்லலாம் அலைகி செல்லம் அவர்களுடைய உள்ளம் கடுமையாக புண்பட்டிருந்தது அல்லா ஹசரத் ரசூதுல்லாஹி செல்லலாம் அலைகி செல்லம் அவர்களுக்கு வகையை இறக்குகின்றான் நீங்கள் உங்களுடைய முகத்தை கபதுல்லாவை முன்னோக்கி மசூதல் ஹராமை முன்னோக்கி உங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வழியை அறிவிக்கின்றார் இது இரண்டாம் ஆண்டு ரசூலுல்லாஹி செல்லல்லாம அலைஹி வசல்லம் அவர்கள் லோகத்தொழுமையை முகத்துணர்வை நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த வசனம் இறங்குகின்றது இதில் இரண்டாம் ஆண்டு ஷாபான் மாதத்திலே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் துவத்தொழுவையினுடைய மூன்றாவது ரொக்குவிலே இருக்கின்ற போது இந்த வசனம் இறங்குகின்றது தொழுகையிலே இருந்தவாறு அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நசிபுல் அப்சாவை முன்னோக்கி இருந்தவர்கள் உடனடியாக அப்பாவை கொள்கையிலே அதாவது சாபத்துல்லாவை முன்னோக்கி அவர்களாக திரும்பினார்கள் இதனைத்தான் நாங்கள் இன்று மசிதல் சிபலத்தையில் என்று ஹஜ்ஜி ஒன்றாவுடைய கடமைகளை நிறைவேற்ற சென்று அவர்கள் தெரிவிப்போம் இரண்டாவது நிகழ்வாக சபான் மாதத்தில் இடம்பெற்ற இரண்டாவது முக்கிய நிகழ்வாக அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஜுவைலியா என்ற ஹாரிஸ் ரவி அல்லாஹ் அவர்களை திருமணம் செய்தார்கள் ஆறாம் மாதத்திலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஜுவைரியா ரவி அல்லாஹ் அவர்களை திருமணம் செய்தார் எதற்காக திருமணம் செய்தார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய விடிவிற்காக வேண்டி ஒரு சமூகத்தினுடைய நலவிற்காக வேண்டி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் முஸ்லிம்கள் பனு முத்தன கூட்டத்திற்கு எதிராக யுத்தம் செய்து அங்கே பலரை கைதிகளாக பிடிக்கின்றார்கள் அந்த கூட்டத்தின் தலைவருடைய மகளாகிய ஜுவேரியா ரவி எல்லாம் அன்ஹா அவர்கள் சாபித் முனு கைத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியினிடத்திலே நலிமத்தாக கிடைக்கின்றான் அதற்கு சாபித் ரவி எல்லாம் அன்பு அவர்கள் ஜுவைரியா ரவி எல்லாம் அவர்களை சில ரூபாய்களுக்கு சில பொருட்களுக்கு அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலையும் செல்லும் அவர்களுக்கு கனிமத்தாக அவர்களை கொடுத்தார்கள் ஜுவைரியா ரவி எல்லாம் அவர்களை அதற்கு அலைவசனம் திருமணம் முடிந்ததன் ஊடாக கோத்திரத்தைச் சேர்ந்த சுமார் நூறு குடும்பங்கள் முஸ்லிம்களிடத்திலே பிடிபட்டிருந்தவர்கள் உரிமையை விடப்பட்டார்கள் மனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்தார்கள் அண்ணாமலை இஸ்லாமிய சகோதரர்களே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வரலாற்று நிகழ்வை கூறுவது நோக்கமல்ல இந்த நிகழ்வின் ஊடாக எங்களுக்கு சமகாலத்திலே தேவையான விடயம் என்ன என்பதை சிந்திப்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் கூறினேன் இந்த இரண்டு விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகளை கூறுகின்றன இருந்தாலும் சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் கூறுகின்றேன் சுமார் பதினாறு பதினேழு மாதங்கள் பின்பற்றி வந்த தொழுது வந்த அந்த பிபுலா மாற்றப்பட்டதின் ஊடாக நாங்கள் விளங்குவது என்னவென்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளை என்று வருகின்ற போது நாங்கள் காலாகாலமாக பின்பற்றி வந்த எந்த ஏற்பாடாக இருந்தாலும் அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் நாங்கள் அவற்றை விட்டுவிட வேண்டும் அனைத்து விடயங்களையும் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கை இந்த சம்பவம் இந்த சம்பவம் எங்களுக்கு மிக தெளிவாக கூறுகின்றது அதே போன்றும் யகுதியை பின்பற்றி அந்த திபிலாவை விட்டுவிட்டு நாம முஸ்லீம்கள் தனித்துவமாக ஒரு திபிலாவை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முஸ்லிம்களிடத்தில் இருந்து விரும்பினார் எனவேதான் திபிலா மாற்றப்பட்டது முஸ்லீம்கள் தனித்துவம் பேணி வாழ வேண்டும் என்பதற்கு மிக சான்றாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த பிபுலா மாற்றப்பட்டவுடன் யகூதிகளால் முஸ்லீம்களுக்கு பல சோதனைகளும் இன்னல்களும் ஏற்படுத்தப்பட்டன அவ்வாறு கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற போது மிக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் இந்த பெகுலாவுடைய திசை மாற்றம் எங்களுக்கு மிக தெளிவாக கூறுகின்றது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் ஒரு சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி நாங்கள் நற்பணிகளை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் எங்களுக்கு கூறுகின்றது அல்லாத இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வகையிலே இன்றைய பொதுவாகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட கருப்பொருளுக்கு வருகின்றேன் இந்த சம்பவங்கள் ஊடாக எங்களுடைய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்ததாக அல்லாவுடைய கட்டளை கொண்டு முன்வைக்கப்பட்டால் அவற்றுக்கு முன்னால் எங்களுடைய மனோ இச்சைகள் விருப்பங்கள் அனைத்தும் பின்தள்ளப்பட வேண்டும் அல்லாவுடைய கட்டளை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் சமூக நலன் கருதி ஒவ்வொருவரும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் சகாபாக்கள் தங்களிடத்தில் இருந்த நூறு குடும்பங்களை அல்லாவுக்காக சமூக நலனுக்காக உரிமை விட்டார்கள் இதை சமூக நலனிலே ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற படிப்பினைகளை இந்த சம்பவம் கூறுவதன் ஊடாக இன்றைய பொதுவானுடைய கருப்பொருளுக்கு நான் வருகின்றேன் எங்களுடைய ஊரை பொறுத்தவரை இஸ்லாமிய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் இஸ்லாமிய விளிமயங்களும் மிக நல்ல முறையிலே பேணப்படக்கூடிய ஒரு ஊராகும் வெளியூரிலே இருக்கக்கூடியவர்கள் முன்மாதிரியான முஸ்லிம் சமூகத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் காட்டாங்குடிக்கு செல்லுங்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய விளிமியங்களும் தீனுடைய விடயங்களும் முழுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊராக இருக்கின்றது இந்த ஊரில் அல்லாஹ் எங்களுக்கு பலவிதமான அமைச்சுகளை செய்திருக்கின்றான் நாங்கள் வெளியிலே சென்று பார்க்கின்ற போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தினர் அறுப்புடைகளுடைய விளைவுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இவ்வாறு அறுப்புடைகளோடு வாழுகின்ற நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் ஆனால் அண்மை காலமாக எங்களுடைய பகுதியில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள் எமது ஊரினுடைய புனிதத்துவம் மீறப்படுவதற்கும் எங்களுடைய தனித்துவம் கீறி கிழிக்கப்படுவதற்கும் எங்களுடைய ஊர் மக்கள் பேணி வந்த அந்த பண்பாடு கலாச்சாரம் இந்த விடயங்கள் கீறி கிழிக்கப்படக்கூடிய வகையிலே சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அவற்றை முதன்மைப்படுத்தி இன்றைய பொதுவாவின் ஊடாக நான் சொல்ல எடுத்த விடயம் அண்மை காலமாக எங்களுடைய கரையோர பிரதேசங்களும் அதே போன்று எல்லை பிரதேசங்களிலும் அது மட்டுமல்லாமல் நடு ஊர்களிலும் கூட சில இடங்களிலே ஆங்காங்கே விபச்சார நடவடிக்கைகள் இடம்பெறுவதை நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவலையோடு அணுக வேண்டி இருக்கின்றது சகோதரர்களே எங்களுடைய முன் வாழ்ந்த சமூகம் அல்லது எங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களிடத்திலே நாங்கள் கேட்டு பார்த்தால் விளங்குகின்ற விஷயம்தான் எங்களுடைய பெண்கள் எவ்வாறு ஒழுக்கமாக இருந்தார்கள் பழைய பெண் ஒருவர் வீதியிலே செல்வதாக இருந்தால் ஹிஜாப் எங்களுடைய பகுதியிலே அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்புள்ள காலங்களிலே எவ்வளவு ஒழுக்கமாக தன்னை மறைத்து அந்நிய ஆடவர் தன்னுடைய பார்வை விழுந்து விடாமல் எவ்வளவு ஒழுக்கமாக பெண்கள் நடமாடினார்கள் என்பதையும் யுவதிகளை வழிநடத்துகின்ற போது அவர்களை வயது முதிர்ந்த பெண்கள் எவ்வாறு அழைத்து சென்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் எங்களுடைய மூதாதையர்களிடத்திலே கேட்டால் இந்த ஊருடைய பண்பாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் ஆனால் என்று கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் பெண்களுடைய நடமாட்டம் பெண்கள் அலங்கோலமாக நடமாடுவதும் அதன் ஊடாக விபச்சார நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதும் எங்களுடைய ஊரிலே பரவி இருக்கின்றது இந்த வகையிலே தான் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கவலையோடு நோக்க வேண்டிய விடயம்தான் இந்த விடயத்தை நாங்கள் வளரவிடக்கூடாது முளையிலே கிள்ளி அறிய வேண்டும் எங்களுடைய ஊருடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம் நாங்கள் மாத்திரம் அமல் செய்து கொண்டோம் பாலிகானவர்களாக இருந்தால் அல்லாவுடைய அழிவிலிருந்து பாதுகாப்பு பெற முடியாது நாங்கள் ஒவ்வொருவரும் சமூக நலனுக்காக சீர்திருத்தவாதிகளாக மாற வேண்டிய கடமைப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் விபச்சாரத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றது விபச்சாரம் என்று சொன்னால் அந்நிய ஆணும் பெண்ணும் அகாத முறையிலே இஸ்லாம் அனுமதிக்காத முறையிலே திருமணம் என்ற வேலைக்கு அப்பால் தங்களுடைய உடல் ரீதியான சுகத்தை அனுபவிப்பதுதான் விபச்சாரமாகும் என்று சில இடங்களில் குறிப்பாக எங்களுடைய ஊரின் சில கரையோர பகுதிகளிலும் இந்த விபச்சார நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இஸ்லாம் இதற்கு எவ்வாறு வேலி கொடுகின்றது என்றால் வலாத்தீனா நீங்கள் விபச்சாரத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னதில்லை விபச்சாரத்துக்கு நெருங்க வேண்டாம் என்பதாக கூறுகின்றது விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய எந்த விடயங்களாக இருந்தாலும் அவற்றை கூட செய்ய வேண்டாம் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அந்தரங்கமாக இருக்கின்றது விபச்சாரத்தின் பால் இட்டுச் செல்லக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதன் பாலும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதன் கருத்தை தான் இந்த வசனம் எங்களுக்கு கூறுகின்றது இந்த வகையில் அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எல்லாம் பரவலாக பேசிக் கொள்கின்றோம் முறைகேடான சில நிகழ்வுகள் இந்த மகல்லாவிலே இந்த பகுதியிலே நடைபெற்றதாம் என்று நாங்கள் பேசிக் கொள்கின்றோம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வாறான முறைகளான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான காரணிகள் என்ன பலரும் பலவாறு விமர்சனங்கள் செய்யலாம் ஒரு பாவம் நடைபெறுகின்ற போது அதனை நாங்கள் பரவலாக விமர்சிக்கலாம் அந்த பாவம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து அதற்கான தீர்வை நாங்கள் முன்வைக்க வேண்டும் வெறுமனை விமர்சித்து பிரிவதோ அல்லது குறைகளை அம்பலப்படுத்தி பிரிவதோ நோக்கம் அல்ல இவ்வாறான மோசமான நிகழ்வுகள் ஏன் நடைபெறுகின்றன அவற்றுக்குரிய அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வகையில் இன்றைய பொதுவாகவே விபச்சாரம் தூண்டப்படுவதற்கான சில காரண காரியங்களை உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி முன்வைக்கின்றேன் முதலாவது விடயமாக நாங்கள் பார்வையை எடுத்துக் கொள்ளலாம் அல்லாம் தந்த நியமத் எங்களுடைய கண் பார்வையாகும் கண் பார்வை இல்லாத ஒருவரிடத்திலே அந்த நேரத்தை பற்றி தான் அதனுடைய மகத்துவத்தை அவர் சொல்வார் அல்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத் என்ற கண்ணுடைய பார்வையாகும் இந்த பார்வையை நாங்கள் அல்லா ரசூல் சொன்ன பிரகாரம் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது இந்த காரணிகளை நான் பின்னால் விளக்குகின்றேன் இரண்டாவது காரணம் பெண்கள் தங்களுடைய அழகை வழிபடுத்துவது பெண்கள் தங்களுடைய ஆடை அலங்காரத்து கூட அல்லது வேறு விதமாக தங்களுடைய அழகை வழிகாட்டுவது மூன்றாவது விடயம் ஆண் பெண் கலப்பு பொது நிகழ்வுகளில் அல்லது திருமண நிகழ்வுகளில் ஆண் பெண்களுடைய கலப்பு ஏற்படுவது நான்காவது பெண்கள் தனிமையிலே பிரயாணம் செய்வது தூர இடங்களுக்கு எந்த விதமான மகரமும் இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் பெண்கள் தனிமையிலே தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்வது ஐந்தாவது விடயமாக தொலைபேசி உரையாடல்கள் எங்கோ இருந்து வந்த தவறிய அழைப்பை இவர் மீண்டும் மீள அழைப்பு செய்து அதன் ஊடாக தவறான தொடர்பை உண்டாக்கிக் கொள்ளல் ஐந்தாவது ஆறாவது விடயமாக இன்றைய பொதுவாக வாலிபர்களையும் யுவதிகளையும் பிரித்திருக்கக்கூடிய பெரிய ஒரு முசீபர் பேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முகநூலனுடைய தொடர்பாடல் ஏழாவது விடயமாக ஆபாச பத்திரிகைகள் நாடகங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது அவற்றை ஊக்கப்படுத்தல் எட்டாவது விடயமாக பெண்கள் வாசனைகளை கொண்டு வீதிகளிலே அலைவது இந்த விடயங்களை இந்த தலைப்புகளை நாங்கள் ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக யோசிக்க வேண்டும் இந்த வகையிலே இவற்றிலே ஒரு சிலரை எங்களுடைய சிந்தனைக்காக மாண்டி கூறுகின்றேன் முதன்மைப்படுத்திய விடயம்தான் அல்லாம் எங்களுக்கு தந்த பார்வையாக இருக்கின்றது இந்த பார்வை அல்லாவுடைய நியமத்தாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாவோ கேட்கின்றான் மனிதனுக்கு நாங்கள் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா அல்லாவுடைய நியமத்தாக என்ற கண் நல்ல முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த பார்வை அல்லாஹ் சொன்ன வரையறைக்குள்ளே பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் ஒரு அனூரிலே கூறுகின்றான் நீங்கள் சொல்லுங்கள் தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் பார்வைகளை வரையறையோடு அவர்கள் பயன்படுத்தட்டும் அல்லாஹ் அறமாக்கியவற்றை பார்க்க வேண்டாம் முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் முக்மீனான பெண்களுக்கு சொல்லுங்கள் பெண்களுக்கு அவர்களும் தங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் ஏன் பார்வையை பாதுகாக்க வேண்டும் பார்வையை ஏன் தாத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள் புகாரி கரீஸில் வரக்கூடிய ஹதீஸ் ஜினல் ஒரு மனிதனுடைய கண் விபச்சாரம் செய்கின்றது அந்த கண்ணுடைய விபச்சாரம் தவறான பார்வைகளை மாற்று என்பதாக ரசூருல்லாஹி தவறான பார்வை எங்களுக்கு பெண்ணை பார்ப்பதும் தேவையில்லாமல் வீதியிலே செல்லக்கூடிய அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம் அந்த பெண்ணை இச்சையோடு பார்த்தால் இவருடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றன என்பதை ரசூதுல்லாஹி செல்லல்லாமா அலைஹி கூறினார் சிலர் படங்களை பார்க்கின்றார்கள் நிலப்படங்கள் தானே அவற்றை பார்ப்பதனால் குற்றமில்லை என்பதாக நினைக்கின்றார்கள் அவற்றை பார்ப்பதனாலும் இச்சை உண்டாகுவதன் காரணமாக அவ்வாறான படங்களை பார்ப்பது கூட நிலப்படங்களை பார்ப்பது கூட அந்நிய பெண்களுடைய போட்டோக்களை பார்ப்பது கூட குற்றமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் நாங்கள் இந்த பார்வையான நியமத்தை நாங்கள் வரையறையோடு பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது விடயம்தான் அழகை வழிகாட்டாமல் அந்நிய ஆடவர்கள் தங்களுடைய அழகை வழிகாட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹால குரானிலே கூறுகின்றான் அந்த பெண்கள் தங்களுடைய அழகை வலிக்காட்ட வேண்டாம் அந்நிய ஆடவர்களுக்கு தன்னுடைய ஆடை அலங்காரத்தின் ஊடாக தன்னுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் அதற்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாம் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக வர்ண வர்ண ஆடைகளை இறுக்கமான ஆடைகள் மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு எந்த ஒரு பெண்மணி வளம் வருகின்றாலோ அவர் சுவர்க்கத்தினுடைய வாழையை நுகரமாட்டான் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் கூறினார் இந்த விடயத்திலே எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய பெண் மக்களுக்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற ஆடை எந்த ரகத்தை சேர்ந்தது என்னுடைய மகளின் உடல் அங்கங்களை வெளிக்காட்டக்கூடியதா உடல் அங்கங்களுடைய அளவை வெளிக்காட்டக்கூடியதா என்பதையெல்லாம் மிக ஆழமாக சிந்தித்துதான் எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் ஆடை தெரிவேன் என்பதற்காக வேண்டி பெண்ணிய மக்கள் அணிகின்றார்கள் என்பதற்காக வேண்டி அதன் மூலமான ஆடைகளை தெரிவு செய்கின்ற பெற்றோர் மிக கை சேதப்பட வேண்டி இந்த உலகத்திலும் தான் நாளை மறுமையிலும் தான் ரசூருல்லாஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் தங்களுடைய பெண்கள் செய்கின்ற சில அசிங்கங்களை பார்த்து கொண்டு அந்த பெண்ணுடைய பாதுகாவலர் அல்லது பெற்றோர் உரிய நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையில் இறங்கவில்லை என்று சொன்னால் அவர் சுவர்க்கத்தினுடைய வாடையை நுகர மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் குறைபொண்ணு கண்ணியமிக்கவர்களே தவறான தொலைபேசி உரையாடல்கள் இதன் ஊடாமல் சமூகத்திலே விபச்சாரம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது இந்த வகையிலே தான் எல்லோரும் இந்த விடயத்திலும் மிக கவனமாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் எங்களுடைய பெண்கள் தொலைபேசி பாவனை மேற்கொள்ளும் காரணம்தான் யாருடன் பேசுகின்றார்கள் எந்த வலையமைப்பை பார்க்கின்றார்கள் எந்த பேஸ்புக்கில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் இதனை ஒரு தந்தை அல்லது பாதுகாவலர் இந்த விடயத்திலே கவனயினமாக இருந்தார் ஒன்று அவருக்கு தெரியாது என்று கவனயினமாக இருக்கின்றார் அல்லது வயது வந்த பெண்கள் வயது வந்த மகளை கண்டிக்க முடியாது அவனிடத்தில் இதனை எடுத்து சொல்ல முடியாது என்று ஒரு தந்தை அல்லது பாதுகாவலர் கோலையாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர முடியாது என்று எச்சரிக்கையை மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்து விட்டால் அந்த தந்தை தான் கை செய்தப்பட வேண்டி வரும் அந்த தந்தை விபரீதமான சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் எனவேதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவசம் இவ்வாறான தந்தைகளே தங்களுடைய பெண் மக்களுடைய விடயத்திலே அசமந்த போக்கை கடைபிடிக்கின்ற தந்தைமார்களை என்பதாக சொன்னார்கள் என்றால் மற்றவர்களுக்கு எங்களுடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் மற்றவர்களுக்கு கூட்டிக் கொடுப்போம் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க பெற்றோர்கள் இந்த விடயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விபச்சாரம் நடப்பதற்கு முன்னால் அதற்குரிய தடுப்பு வேலையை நாங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய பெண் மக்கள் எவ்வாறான ஊடகங்களோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்பதை மிகவும் ஆழமாக அவதானமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போது பெண்கள் வாசனைகளை பூசிக்கொண்டோ கூலி வாகனங்களிலே அவர்கள் செல்வதே அல்லது வீதிகளிலே செல்வதே ஒரு வாகனத்தை அவர்கள் வாடகைக்கு அமர்த்தி செல்வதை ரசூலுல்லாஹி செல்லலாம் அலைந்து செல்லும் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்தார்கள் ஒரு பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வீதியிலே நடமாடினால் அவளை விபச்சாரி என்பதாக ரசூலுல்லாஹி செல்லலாம் அழைந்து வந்துள்ளவர் கூறினார் இன்னொரு அதிதிலை நாங்கள் பார்க்கின்றோம் அகமதிலே வரக்கூடிய ஒரு பெண்மணி தொழுகைக்காகத்தான் வருகின்றார் மசிதிக்கு தொழுகைக்காக வருகின்றார் வருகின்ற வேளையிலே அவர் நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வந்தால் அந்த பெண்மணி எங்களுடைய மசிதிக்கு நெருங்க வேண்டாம் அவள் ஒரு பெருந்தொடர்புக்காரி குளிப்பது போன்று நல்ல முறையிலே குளித்து விட்டுதான் எங்களுடைய முசல்லாவுக்கு வர வேண்டும் என்பதாக அவர்கள் கூறினார் இஸ்லாமிய இந்த விடயங்களை நாங்கள் அவலவீனமாக இருப்பதன் காரணமாக சமூகத்திலே விபச்சாரம் என்ற கொடிய நோய் ஏற்படுகின்றது விபச்சாரத்தின் ஊடாக என்ன நடைபெறுகின்றது என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் உலகிலே நடைபெறக்கூடிய விபரீதங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் பல தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன நாளை மறுமையிலே அல்லாத விபச்சாரிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் இன்னும் ஒரு ஹதீதை நாங்கள் பார்க்கின்றோம் நாளை நரகிலே நரகவாதிகளே விபச்சாரிகளுக்கு விபச்சாரிகளுக்கு நரகவாதிகளே விபச்சாரிகளை பார்த்து லாகச் செய்வார்கள் விபச்சாரிகளை பார்த்து சாகமிடுவார்கள் ஏ விபச்சாரிகளே உங்களுடைய அபத்திலிருந்து வழியாக துர்நாற்றம் நரகவாதிகளாகிய எங்களை கூட மிக கடுமையான வேதனை செய்கின்றது எங்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது விபச்சாரிகளே உங்களுடைய அபத்தினுடைய நாட்டம் மிகவும் மோசமாக இருக்கின்றது என்று நரகவாதிகளே விபச்சாரிகளை பார்த்து சபிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அலைஹி செல்லம் அவர்கள் கூறினார் எனவே அன்பு சாமி சகோதரர்களே இந்த விபச்சாரம் வளர்வதற்கு நாங்கள் விடக்கூடாது எங்களுடைய ஊரினுடைய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இதற்காக நாங்கள் தீர்வுகளை சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டும் கூட்டு முயற்சியாக நாங்கள் இதற்கு ஒரு தீர்வு வைக்க வேண்டும் உலவாக அடிக்கடி இந்த விபச்சாரத்தினுடைய விபரீதங்களை தங்களுடைய தயாரிகளின் கூடாது மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் மற்றது நிர்வாகிகள் தங்களுடைய வாழ்நாளுக்கு உட்பட்ட பகுதியிலே என்ன நடைபெறுகின்றது என்பதை நாலாந்தம் அவதானித்துக் கொண்டு இருக்கிறது நிர்வாகிகள் அந்த மகல்லாவிலே தங்களுடைய அழைத்து தங்களுடைய சுற்றுதல்களை மேற்கொள்ள வேண்டும் மகல்லாவில் என்ன நடைபெறுகின்றது என்பதை ஒரு நாளாண்டு அவன் சுற்றி பார்த்து விடயங்களை அவதானிக்க வேண்டும் அதே போன்று இதனுடைய பாரதூரம் இதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான நோய்கள் என்ன என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று இவ்வாறான நோய்க்கு உள்ளானவர்களுடைய செய்திகள் பரவலாக சொல்லப்பட வேண்டும் எச்ஐவி வைரஸ் அதே போன்று எய்ட்ஸ் போன்ற பாரிய நோய்கள் இதன் மூலமாக ஏற்படும் என்ற அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் எனவே இன்றைய ஒட்டுமாவுடைய சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்வதில் அடைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நாங்கள் ரமலான் மாதத்தை அடையிருக்கின்றோம் எனவே ரமலானுக்குரிய தயாரிப்பு இன்று ஷாபானிலே நாங்கள் நல்ல முறையில் மேற்கொள்ள வேண்டும் அதிகமான சுண்ணத்தான நோன்புகளை மேற்க வேண்டும் அலாவுடைய நோன்புள்ளவர்கள் அலா நோன்பை பிடிக்க வேண்டியவர்கள் அந்த கலாவுடைய நோன்பை ரமலான் வருவதற்கு முன்னால் இந்த வருடத்தினுடைய கலாவை நாங்கள் அலாவுடைய நோன்பை பிடித்து முடிக்க வேண்டும் ஏழைகள் ரமலானிலே நோன்பு நோட்பதற்காக அமல் செய்வதற்காக எங்களுடைய பொருளாதாரங்களை இப்பொழுது கணக்கிட்டு ஏழைகளுக்கு வாங்கி வழங்க வேண்டும் எமது தனித்துவம் பாதுகாக்கப்படுவதற்காக மோசமான செயற்பாடுகள் எங்களுடைய ஊரை விட்டு அமல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டும் விபச்சாரம் பற்றிய பாரதூரம் மக்களுக்கு அடிக்கடி உணர்த்தப்பட வேண்டும் நல்லவர்கள் மாத்திரம் நல்லவர்கள் மாத்திரம் நல்லவர்களாக இருந்துவிட்டு செல்லாமல் நாங்கள் மற்ற மக்களின் சீர்திருத்த பணியிலே மற்ற மக்களை சீர்திருத்துகின்ற அந்த உயரிய தாவத்தினுடைய பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதற்கு ரசூலுல்லா சொல்லலாம் அனைவருக்கும் அவர்களிடத்திலே ஜெயினத்தின் ஜஹ்சருடைய எல்லாம் வாழ்நாட்டிருக்கின்றார் யார சூழல்லா நான் நல்லவன் எங்கள் மத்தியில இருக்கின்ற ஒரு அழிவு ஏற்படுமா எப்பொழுது பாவத்தை நிகழ்ச்சி விடுவோம் அப்பொழுது அழிவு ஏற்படும் என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் وما أهلكنا من قرية إلا وأهلها مصلحون ஒரு ஊரிலே வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக தானும் சீர்திருந்து மற்ற மக்களையும் சீர்திருத்துகின்ற பணியை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாவுடைய அழிவு ஏற்படாது என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் இந்த விபச்சாரம் அதிகரித்து விட்டால் அல்லாஹ் இந்த சமூகத்தில் என்ன தண்டனைகளை ஏற்படுத்துவான் என்பதை பற்றி திடீர் திடீர் என்ற மரணங்கள் ஏற்படும் திடீர் திடீர் என்று ஏற்படக்கூடிய மரணத்தினூடாக மரணங்கள் அதிகரித்துவிடும் திடீர் திடீர் என்று மக்கள் மரணிப்பார்கள் மூதாதையர் கேள்விப்பட்டுகிறாத பல புதிய நோய்கள் அதற்கு வைத்தியம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்குரிய நோய்கள் சமூகத்திலே பரவிவிடும் என்பதாக ரசூதுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவு அவர்கள் எனவே ஈவானோடு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஈவானோடு மரணிக்க வேண்டும் ஈவானோடு பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஈவானோடு மரணிக்க வேண்டும் ஈமானோடு பிறந்த பெண் தற்கொலையாளியாக மரணிக்க கூடாது ஈவானோடு பிறந்த ஒரு பெண் அல்லது ஆண் பின்னத்தாரியாக மரணிக்க கூடாது ஈமானோடு பிறந்த ஒவ்வொருவரும் போதை சிறியராக மரணிக்க கூடாது ஈமானோடு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வட்டி கொடுப்பவனான அதே நிலையிலே மரணிக்க கூடாது ஈமானோடு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மூர்த்தத்தால் மரணிக்க கூடாது ஈமானோடு பிறந்த மனிதன் தெளிவான அசீதாவை பின்பற்றி தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையான ஈமானோடு மரணிக்க வேண்டும் இதற்குரிய உயரிய மனிதன் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனே சாலினியர்களாக நல்லவர்களாக இல்லாமல் முஸ்லீம்களாக உயரிய தாவத்தினுடைய உழைப்பை செய்து சமூகத்தை சீர்திருத்துகின்ற சமூக நலனுக்காக பாடுபடுகின்ற உயரிய தாவத்தினுடைய உழைப்பை ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொள்கின்ற போது அல்லா எங்கள் ஒவ்வொருவருடைய இறுதி முடிவை சிறந்ததாக நல்லதாக ஈமானோடு அமைத்து தருவார் அல்லாஹ் பலர் மனைவருடைய இறுதி முடிவு ஈமானோடு நல்ல முடிவாக அமைத்து தருவானாக الحمد لله رب العالمين For more lectures visit